தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்கிறதுனால மற்ற நூல்களில் மாயை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கு இந்த தத்துவங்கள்லாம் தோன்றும் முறைகள் எப்படி தோன்றுது ஒன்றுன்னா அது ஒழுங்கு முறை இதெல்லாம் கொடுத்து இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறாங்க அதனால் எல்லோரும் நோட்ஸ் கையில் வச்சுக்காங்க குறிப்பு எடுத்துக்காங்க சொல்ல சொல்ல போர்டு வந்து போர்டில் வச்சு எழுதி காட்டுவாங்க அப்படின்னு குறிப்பு எடுத்துக்காங்க ரொம்ப முக்கியமான பாடம் ரொம்ப அலர்ட்டாக இருந்து கவனிச்சுக்கோங்க இது வேற எங்கேயும் படிக்க முடியாது மாயை குறித்த அந்த விளக்கம் வந்து தனியாக நம்ம புத்தகங்களில் படித்தோம்னா அவ்வளோ தூரம் புரியாது யாராவது சொல்லி கொடுத்து கேட்டால் தான் புரியும் ஐயா நமக்காக நினைக்கிட்டு மறுபடியும் அதை எடுக்க போகிறாங்க மாயை மாயை குணம் ரெண்டையும் விரிவாக எடுக்க போகிறாங்க இன்னைக்கு இப்போ கேட்டு படிச்சுட்டேன் Thank you. ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பறந்துனார கண்ட இருதய கமன உபைகளெல்லாம் கண்டிரப்ப காசினே வந்தவர் கதிரோன் பிண்டமரும் கொடில் குடை சூழ் வெண்ணையுமே உதை கண்ட தேவன் நிர்தெய்வநாதன் மெய்கண்ட தேவன் நிர்தெய்வநாதன் உள்வெறி கமலத்தாழ சிவத்தை வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான் பற்றாக்கடைத்து நோக்கும் இம்முகமண்டலமும் சற்றே புகழ்த்த குடும்பங்களும் தரமார்களும் கொற்றாரும் திருத்திரையும் நெஞ்சோடு பொறித்து வைப்பாய் செற்றார் கொண்டிருப்பதே வேவற்றாக்கதே நேரையே வேதப்பொருள் வந்து எங்கே நீதி பொருளும் தெரிந்தே வேறுபுரை வெற்றி சூழ்ச்சி நிற்பினான கொற்றாமல் இருக்கிறே நம் திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுதவழியிருக்கு நம்மை எல்லாம் வாழ்த்தரும் எல்லாம் அல்ல மக்களாம்பிகை சபையிலே திருபாபுரீஸ்வர பெருமானுடைய போர்ந்த திருடி தாமரைகளை மனமொழிகிறாரே பொருட்படுத்திக் கொண்டு திருத்தலத்திலே ஒரு மூர்த்திகளாக இருந்தவர்கள் இருந்து செந்தமிழ் சுவையான போதும் So now I'm going to read நடப்பு தொடங்கிய நாளிலிருந்து நேற்று வரை ஸ்ரீ மனவாசம் கடந்தார் அவர்கள் அருள் செய்த உண்மை விளக்கம் என்ற சாத்திரத்தை நமக்கு திருவருள் உணர்த்திய அளவிலே விரிவாக பார்த்தோம் இன்று உலக தோற்றம் குறித்து நாம் விளக்கமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டது நீண்ட நெடுங்காலமாகவே உலக தோற்றத்தை பற்றிய சிந்தனை இன்று நாம் வாழ்கின்ற இந்த உலகம் இருக்கின்றதே அறிவியல் நூல்கள் நமக்கு சொல்கின்றபடி நாம் வாழ்கின்ற இந்த பூமியானது தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு சூரியனை சுற்றி கொண்டு வருகின்றது நம்முடைய பூமி போலவே மேலும் இருக்க கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன இதனை சூரிய குடும்பம் என்று சொல்கிறார்கள் இதனை சூரிய குடும்பம் என்று சொல்கின்றார்கள் இது போன்ற கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் உள்ளன என்று அறிஞர் நூலர் சொல்கின்றார்கள் இது ஒரு பகுப்பு முறை சூரிய குடும்பம் கேலக்சி என்றெல்லாம் சொல்றது கேலக்சி என்பது விண்மீன் திரள் அதுல கூட்டம் கூட்டமாக விண்மீன்கள் தனித்தனி குழுக்களாக திரண்டிருக்கின்றன ஒவ்வொரு விண்மீன் திரளும் ஒரு குழு அதில் நம்முடைய விண்மீன் திரள் பால்வழி விண்மீன் திரள் வே என்று சொல்கின்றார்கள் ஆகாஷ கங்கை என்றதற்கு பெயர் இருக்கிறது இந்த முறையிலே உலகத்தை பகுத்து சொல்கின்றார்கள் அறிவியல் நூல்களில் நம்ம சிவாகமங்களிலே இருநூத்தி இருபத்தி நான்கு கோணங்களாக பகுத்து சொல்கின்றார்கள் நாம் வசிக்கின்ற தத்துவ உலகங்களை வைத்து நம்முடைய மும்மரமுடைய ஆன்மாக்களை வைத்து சொல்லும் பொழுது மேலுலகம் நில உலகம் கீழுலகம் என்று சொல்வார்கள் இவனே பிறவே என்றெல்லாம் திருவம்பாவை பார்க்கின்றோம் வருடாச்சரி வாழையந்த சுவாமிகள் அவர்கள் சுகாங்கமங்களின் அடிப்படையிலே உலகங்களின் அமைப்பினை நன்றாக விளக்கி சித்தாந்த படவிளக்கம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கின்றார்கள் அது அவசியம் படிக்க வேண்டும் நம்ம அறிவியல்ல பூமியை பற்றி சொல்லக்கூடிய செய்திகளை விட இன்னும் விரிவான பல செய்திகள் நம்ம ஆகமங்களில் சொல்லப்பட்டுள்ளன இந்த உலகத்திலே நாவலன் தீவு ஜம்மு தீவு என்று சொல்வார்கள் சங்க பிரபஞ்சங்களெல்லாம் சொல்வார்கள் அதைத்தான் நாவலன் தீவு என்பார்கள் நாவலன் ஜீவை பற்றி ஐந்தாம் திருமுறையிலே அப்பர் பெருமானம் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே சிவாகமங்கள் என்றுதான் திருமுறைகள் குறிப்பிடுகிறேன் ஆகமங்களிலே சொல்லக்கூடிய பூலோகம் புவலோகம் சுவலோகம் இவையெல்லாம் நின்ற திருத்தாண்டகத்திலே அப்பர் பெருமானால் குறிக்கப்படுகின்றன அந்த வார்த்தைகள் அப்படியே இடம்பெறுகின்றன புவலோகம் சுவலோகம் இவையெல்லாம் ஆகமங்களும் திருமுறைகளும் இரண்டு நூல்களுமே வடமொழியில் இருக்கின்ற ஆகமங்களும் சரி தமிழ் மொழியில் இருக்கின்ற திருமணங்களும் சரி இரண்டு நூல்களுமே நம்முடைய பிரமாண நூல்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றன நேற்று வரை நாம உண்மை விளக்கம் பார்த்தோம் அதுல எத்தனையோ செய்திகள் எட்டு வினாக்களுக்கு நம்ம விளக்கங்கள் பார்ப்போம் ஆறாவது தத்துவம் ஆணவம் கர்மம் இல்லையா ஆன்மா சிவம் திரு திருநடனம் அஞ்செழுத்து முக்கியெல்லாம் பார்த்தோம் இவை குறித்து நிறைய செய்திகள் நம்ம பார்க்கலாம் அந்த செய்திகள் சில செய்திகள் நமக்கு நினைவில் இருக்கலாம் இந்த செய்திகள் நமக்கு மறந்துருக்கலாம் அப்படி மறந்தால் மீண்டும் படித்து ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அதுல ஒன்றும் சிரமாயிடும் ஆனால் உண்மை விளக்கத்தில் அவ்வப்போது ஆசிரியர் வெங்கடதேவனார் வாக்கில் வைத்து நூலாசிரியர் என்ன நமக்கு சொல்லியுள்ளார் காப்பு செயலே காப்பு செயல் தொடங்கி கடைசி வரை காப்பு செயலை வன்மை தரும் ஆகமனோடு வைத்த பொருள் வருவார் ஆகவே இந்த உண்மை விளக்க நூலானது சிவாகமத்தில் உள்ள தான் எடுத்து உழைக்கின்றது என்பது காப்பீடு சதவீத தெளிவாகிவிட்டது அது மட்டுமல்ல அந்த சிவாகமத்தோடு முரண்படாத வண்ணம் எடுத்துரைப்பது ஆசிரியர் மெய்கண்ட தேவாரன் தேவநாயனுடைய வாக்கில் வைத்து வள்ளல் அருளால் என்று வாய்மலர்ந்த எளிய சீர் ஆகமங்கள் என்று சொல்லிவிட்டார் ஆகவே மற்ற செய்திகள் நமக்கு நினைவில் இருந்தாலும் மறந்தாலும் மீண்டும் படித்து தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்களுக்கு மூலமாக இருப்பவை சிவாகமம் என்பதும் அது சிவபெருமானங்களையே அருள் செய்யப்பட்டது வள்ளல் அருளால் என்று வாய்மலர்ந்த தெளிய ஸ்ரீ ஆகமங்கள் என்பதை மட்டும் நாம் அதை மட்டும் நம்ம மறவாமல் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த அறுபது மொழியிலும் அது சமஸ்கிருத மொழியிலும் தமிழ் மொழியில் இருப்பதனாலே மொழி பற்றிய சர்ச்சைகளுக்கு இடம் தந்து அவை நமக்கு பிரமாணங்கள் நமக்கு இவைதான் என்றும் ஒரு சாரார் தமிழ் சாத்திரங்களை கருத்தில் கொள்ளாமல் இருப்பதும் இப்படி உலகமானது ரெண்டு பட்டு இருப்பது எத்தனை விட்டு இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நமக்கு வந்து ஆச்சாரியர்கள் சந்தானாச்சாரியர் சமயாச்சாரியர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் அது நமக்கு பிரமாணம் அதை நாம் மறக்கக்கூடாது பிரமாண நூல்களை மறக்கக்கூடாது நூல்களிலுள்ள செய்திகளை மறந்தாலும் நம்ம நினைவு கொள்ளலாம் நூல்களை நம்ம மறக்கக்கூடாது நமக்கு சித்தாந்த சாத்திரங்கள் தென்தமிழ் சித்தாந்த சாத்திரங்கள் போலவே வடமொழி சுபாகமங்களும் பிரமாணம் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இந்த வடமொழி என்ற பெயரும் அது வந்து தமிழ்நாட்டை விட வட இந்தியாவானது சிந்தனையில் உயர்ந்ததாக இருக்கின்றது என்பது போன்ற ஒரு ஓட்டத்தை ஏற்படுத்தி அதனால் நாம எப்படி நம்ம தாய்மொழியில எல்லாம் இருக்கும்போது நாம நம்ம தாய்மொழி நூல் தான் சொல்லுது உண்மை விளக்கம் தான் சொல்லுது சித்தியாக சொல்கின்றது நாமாக சொல்லவில்லை அப்புறம் அந்த வடநாட்டு மக்களுக்கு தான் சிந்தனை அதிகமானா வடமொழி என்று பெயர் வந்தது இந்தியாவில் உள்ள வடபகுதியில் உள்ள மக்களுக்குரிய மொழி என்பது அல்ல சமஸ்கிருத மொழி எந்த நாட்டினருக்கும் தாய்மொழி கிடையாது வெளியில் அதை நாம நன்றாக நினைவு கொள்ள வேண்டும் நாம பார்த்தோம் அசுத்தமாளியிலிருந்து உலகங்களை சுவாமி தோற்றுவிக்கும் போது நேரடியாக தோற்றுவிக்க மாட்டார் அனந்தேஸ்வரர் மூலமாக தோற்றுவிப்பான்னு பார்த்தோம் அனந்தேஸ்வரர் எங்க இருக்கிறார் மகாராஷ்டிரா இருக்காரா குஜராத்ல இருக்கிறாரா வட இந்தியாவில் எந்த நாட்டில் இருக்கிறார் தென்னிந்தியா வட இந்தியா இதெல்லாம் பிரகிருதி மாதிரி சார்ந்த நாடுகள் இல்லையா அனந்தேஸ்வரனுடைய இருப்பிடம் எது சுத்தமானியிலே உள்ள ஈஸ்வர தத்துவம் அதுதான் அனந்தேஸ்வரருக்கு இருப்பிடம் சித்தாந்த பிரகாசுக்கு இதை தெளிவாக உணர்ந்தது எம்பெருமான் முழுமுதல் ஆகிய எம்பெருமானிடம் ஆகம உபதேசத்தை அனந்தேஸ்வரர் கேட்கின்றார் ஈஸ்வர தத்துவத்திலிருந்து கேட்கின்றார் அவருக்கு சுவாமி உபதேசிக்கின்றார் ஈஸ்வர தத்துவம் கால தத்துவத்துக்கே முன்னால் தோன்றிவிட்டன சுத்த தத்துவங்கள் நம்ம பார்த்தோம் ஆகவே வேத காலம் ஆகம காலம் என்ற வரலாற்று தான் நம்முடைய சமய பிரமாணங்களுக்கு பொருந்த மாட்டார் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த தகவல்களை வைத்துக் கொண்டு தரவுகளை வைத்துக் கொண்டு வேத காலம் ஆகவ என்று சொல்லிக் கொள்வார்கள் அதை பற்றி நமக்கு ஒன்றுமில்லை நம்ம நூல்கள் என்ன சொல்கின்றன நம்ம மாபாடியம் என்ன சொல்கின்றது அனந்தேஸ்வரருக்கு சிவபெருமான் உபதேசிக்கின்றார் அனந்தேஸ்வரர் ஈஸ்வர தத்துவத்தில் உள்ளவர் ஆகவே அசுத்தமாயிக்கும் மேலான சுத்தமாயிலே உள்ளவர் அவர் அங்க நம்ம வடநாடு தென்னாடு எந்த பாகுபாடும் பண்ண முடியாது எங்கள் முன்னோர்களுக்கு தான் அந்த சிந்தனை உங்கள் முன்னோர்களும் போகும் படைஞ்சே தெரிஞ்சே யாரும் போட்டி போட முடியாது தமிழகம் செய்த ஒரு தமிழ் சிறப்பினாலே அந்த ஆகம ஞானம் நம்ம உலகத்துல வேற எந்த நாட்டுக்கும் அந்த ஆகம ஞானம் கிடைச்சிருப்பதை விட தமிழ்நாட்டுக்கு நிறைய கிடைச்சிருக்குது வேற எந்த நாட்டையும் தங்கள் தாய்மொழியில அந்த ஆகம செய்திகளை மொழிபெயர்த்து எழுதல ஆனா நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ் மொழி வடமொழியில் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகளையும் நம்ம தமிழ் சொல்ல முடியும் ஏன்னா அதற்கு இணையான மொழி நம்ம தமிழ் மொழி அது காஞ்சி புராணத்தில் நம்ம சிவஞான சுவாமிகள் வடமொழியை பாணினிக்கு வகுத்தறிவி அதற்கிணையாக தொடர்புடைய தென்மொழியை குறுமுனிக்கு குறுமுனி என்று சொல்லும் பொழுது யாரு அகத்திய பாணினி முனிவருக்கு வடமொழி இலக்கணத்தை சிவபெருமானே போதித்திருக்கின்றார் அதுபோல அகத்தியருக்கு தமிழ் மொழி இலக்கணத்தை சிவபெருமானே போதித்திருக்கின்றார் ஆகவே இருமொழிக்கும் கண்ணுதலால் முதல் புலவர் இருமொழிக்கும் முதல் ஆசிரியர் யாருன்னா சிவபெருமான் இதுதான் அங்க சிறப்பு எனவே ஒவ்வொருவருக்கும் தன் தாய்மொழியை பற்றி பெருமை உண்டு ஆனால் தமிழருக்கு கூடுதல் பெருமை நம்முடைய தாய்மொழியாக இருப்பதால் மட்டும் நாம் தமிழை கொண்டாடவில்லை நம்முடைய முழுமுதல் பரம்பொருளாகிய சிவபெருமான் தோற்றுவித்த மொழி என்பதனால் நாம் தமிழை மேலும் போட்டிருக்கின்றோம் அதே சிவபெருமான் தான் சமஸ்கிருத மொழியில் தோற்றுவித்திருக்கின்றார் இருமொழிக்கும் கண்ணுதலார் முதல் குறவர் என்று காஞ்சி புராணம் சொல்லியிருக்கின்றது ஆகவே இந்த வடநாடு தென்னாடுங்கிற சம்பந்தமே இல்லை அப்ப ஏன் வடமொழியின் பெயர் ஏற்பட்டதுன்னா நம்ம தமிழ்நாட்டை விட இந்தியாவினுடைய வடபகுதியில இந்த மொழியை சமஸ்கிருத மொழியை அதிகமாக பயின்று வந்தார்கள் அது பற்றி வடமொழியில் பெயர் வந்ததுன்னு நன்னூல் வழியில சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் அது பற்றி அது வடநாட்டுக்குரிய மொழி இல்லை மேலும் தமிழ் இலக்கணத்துல நான்கு சொற்கள் சொல்கிறார்கள் செய்யுள்களிலே இடம்பெறக்கூடிய சொற்கள்னு நான்கு சொற்கள் சொல்கிறார்கள் என்னென்றால் இயற்சொல் திரிசொல் இசைச்சொல் வட சொல்னு சொல்றாங்க இயற்சொல்னா இயல்பான தமிழ் சொற்கள் திரி சொல்னா அது செய்யுள்ள மட்டும் இடம்பெறக்கூடிய சொற்கள் இப்போ மலைன்னு சொன்னா எல்லாருக்குமே புரியும் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் புரியும் மலைன்னு சொன்னா அது இயற்சொல் ஆனா அதே மலைய வெறுப்பு விலங்கல் என்று சொன்னா அது நூல் பயிற்சி உடையவர்களுக்கு தான் இயற்கை பயிற்சி உடையவர்களுக்கு தான் புரியும் இந்த மாதிரி இயற்கைய இலக்கியத்திலே ஆடப்படுகின்ற இலக்கியங்களில் மட்டும் பெருமளவில் ஆடப்படுகின்ற சொற்கள் அவை திரு சொற்கள் என்பார்கள் சொல் என்பது தமிழகத்தை சுற்றியுள்ள மற்ற திசைகளிலே உள்ள நாடுகளில் வழங்கக்கூடிய சொற்கள் இசைச்சொல் இப்போ சமஸ்கிருதமும் வடநாட்டுக்குரிய மொழியா இருந்தா இசை சொல்லுக்கு அப்புறம் வட சொல்லு தனியா சொல்லியிருக்க வேண்டாம் இல்லையா வட திசைக்கு மட்டுமே உரிய மொழியா இருந்தா திசை சொல்லு கூட அடக்கிருக்கலாமே திசை சொல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு வட சொல்கின்றார் ஆசிரியர் தொழிலாளர்களே சொல்கின்றார் நூலாரும் சொல்கின்றார் ஏற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் வடசொல் தான் சமஸ்கிருத சொல் வடசொல் என்பது வடநாட்டுக்குரிய சொல்லாக இருந்தால் அந்த திசை சொல்லே அடக்கிருக்கலாமே ஏன் வட கூடிய சொல் அப்போ வட திசை சொல்ல அடக்கிருக்கலாமே ஆகவே வடநாட்டுக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ன அவர்கள் வந்து அந்த மொழியை நன்கு பயின்றிருக்கின்றார்கள் முற்காலத்தில் அப்புறம் அதை அதிலிருந்து கொஞ்சம் வேறுபடுத்தி ஹிந்தி போன்ற மொழிகள் வந்துவிட்டதுனால அங்கும் அந்த மொழிபெயர்ச்சி குறைந்து விட்டது ஆகவே இது சிவாகமங்கள் வடநாட்டில் வட இந்தியாவில் போன்றவை அல்ல அல்லது ஆரியர்கள் என்று எங்கிருந்தாலும் வந்தவர்கள் கொண்டு வந்தது அல்ல சுத்தமாதியிலே ஈஸ்வர தத்துவத்திலே அனந்தேஸ்வர பெருமானுக்கு சிவபெருமான் உபதேசித்தது உமாதேவியாருக்கும் உபதேசித்திருக்கின்றார் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும் என்ன ஒரு அப்படிதான் ஒரு பட்டிமன்றத்தில் அழைத்தார்கள் அழைத்தவர் எனக்கு நெருங்கிய நண்பர் ஏன் பொதுவாக நான் பட்டிமன்றம் வழக்கார மன்றம் என்று சொன்னேன் அனைத்து ஒரு நெருங்கிய நண்பர் அதனால என்னால் கட்ட முடியல அங்கே என்ன அப்படின்னா அதாவது மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு முகமும் துணையாக இருப்பது என்ன விதியே மதியே நிதியே அப்படிலாம் தலைப்பு அவர் விதியே என்று பேசக்கூடிய என்னை அழைத்தார் அது பேசிவிட்டு வந்த பிறகு எனக்கு என்ன தெரிஞ்சது என்றால் நாம இதில் வந்து பேசியிருக்க கூடாது என்று தெரிந்தது எதனால் அப்படின்னா யாரையும் குறை சொல்வதற்காக நான் சொல்லலை எதுக்காக சொல்றேன்னா ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு நிதி தான் முக்கியம் நிதி என்ன செல்வம் நிதி தான் முக்கியம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த நிதினா என்னன்னு புரியுது நிதி பற்றி எல்லாத்துக்கும் ஒரே கருத்து தான் நிதினா செல்வம் அந்த தான் எல்லாருக்கும் ஒற்றுமை இருக்கு இல்ல மனித முன்னேற்றத்துக்கான உழைப்பேன்னு பேசுறாங்க அப்போ அந்த உழைப்பு பற்றி எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்கு அது மாதிரி இன்னொரு அணியினர் என்ன பேசுறாங்க மனித முன்னேற்றத்துக்கு காரணம் மதியே அறிவு அறிவு திறமை தாங்கிறாங்க அறிவு திறமை பற்றி எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்கு ஆனா விதியேன்னு வரும்போது விதி பற்றி எல்லாருக்கும் ஒரே கருத்து இல்லை ஒரே கருத்து இல்லை விதி என்பது உண்டா இல்லையா என்பதே ரெண்டு கருத்து அப்ப முதல்ல விதி என்பது உண்டா இல்லையா உண்டு இல்லைன்னு ஒரு பட்டிமன்றம் நடத்தி அது உண்டுன்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிட்டாதான் நிதியேன்னு ஒரு தலைப்பே வைக்கலாம் அன்றைக்கு போய் பேசுறவங்க தான் தெரியுது உழைப்பே பேசுறவங்க செல்வத்தை விட உழைப்பு தான் முக்கியம் அப்படின்னு பேசுறாங்க அறிவை விட உழைப்பு தான் முக்கியம் பேசுறாங்க ஆனா விதியை விட உழைப்பு முக்கியம் பேசுற விதியின் உடைய இல்லைன்னு பேசுறாங்க ஆனா அங்க போய் விதியின் உண்டுன்னு சொல்லி அப்புறம் அந்த விதி தான் முக்கியம்னு சொல்லி பேசுறதுக்கு ஒரு வேலைக்கு இருவேலை ஆயிடுச்சு மாதிரி வடமொழின்னு பேச வர்றவங்க கிட்ட வடமொழின்னு நீங்க என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதை பத்தி நீங்க வடநாட்டு மொழின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னா முதல்ல அந்த அடிப்படையே தவறு அது சிவபெருமானுடைய மொழி அது சுத்தமாளியிலே பெருமான் தோற்றுவித்த மொழி அது போலவே தமிழ் மொழியும் அவர் தான் தோற்றுவித்திருக்கின்றார் சிவாகமங்களே அந்த மொழியை அவர் எழுதியிருக்கின்றார் தம் அடியார்கள் திருவாக்கு மூலமாக தமிழ் மொழியினை திருமுறைகளையும் சாத்திரங்களையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார் சிவபெருமான் தான் சிவாகமங்களை சுத்தமாளியிலே அனந்தேஸ்வரருக்கு உபதேசித்திருக்கின்றார் இன்னும் யார் யாருக்கெல்லாம் உபதேசித்திருக்கின்றார் மாபாடியத்தில் பார்க்கலாம் மாபாடியே நமக்கு கிடைச்ச பெரிய செல்வங்கிறோம் ஆனா இதெல்லாம் ஒரு பிரமாணமா மதிக்கிறதே இல்லையே இதெல்லாம் மதிச்சா நம்ம வேற்றுமை படுத்தி பேச முடியுமா நம்ம யோசிச்சு பாருங்க எதுக்காக மாம்படியத்தை போட்டிருக்கோம் புரியல சிறப்பு பயிரத்தை இத்தனை செய்திகளை அருமையா குறிப்பிடுகின்றனர் இல்லையா நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்வதை தான் நாம பின்பற்றினோம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வதை நாம பின்பற்றிக் கொண்டு ஒரு சாரம் சொல்லி கொண்டு போகட்டும் வட வடமொழி எங்க நாட்டு மொழி எங்க மொழி அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு அவர்கள் அறியாமையா சொல்கிறார்கள் அவ்வளவுதான் அவர்கள் தமிழ் நாம ஒண்ணு இல்லைன்றதா நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க வன்மை தரும் ஆகமனூர் வைத்த பொருள்வான் வருவான்னு சொல்லியிருக்கிறாங்க பள்ளல் அருளார் என்று வாய்மலர்ந்த தெல்லியசீர் ஆகமங்கள் என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்துங்கிறாங்க நல்ல ஆகமம் ஓதும் நாடுங்கிறாங்க நாலு பாட்டு போயிட்டுனா உடனே திரும்ப திரும்ப ஆகமத்தை நினைவுபடுத்தி அதுவும் தாம் சொல்லல மெய்கண்டா சொல்வதாக சொல்கின்றாங்க மெய்கண்டார் கூட ஒரு குரு உண்டா அவரே சொல்றார் ஆகவே சித்தாந்த செய்திகள் வந்தாலும் திரும்ப படித்து நினைவுபடுத்திக் கொள்ளலாம் இது மாதிரி வகுப்புகள் அடிக்கடி நடக்கும் ஆனா சிவாகமம் நமக்கு பிரமாணம் என்பதை நாம மறந்துவிடவே கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் ஆக இந்த உலக தோற்றத்தை பற்றி நான் வருவோம் அறிவியல் நூலார் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள் இந்த உலகிலேயே இருப்பதுதான் இது தோன்றவும் இல்லை அழியவும் செய்யாது இறைமாறா கொள்கைன்னு ஒரு கொள்கை சொல்றாங்க நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய அப்பா அம்மா அவர்களுக்கு அப்பா அம்மா இப்படி முன்னோர்கள் தாத்தாவுக்கு எல்லா காலத்திலும் இந்த உலகம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இனியும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் இதுல ஏன் இந்த உலகம் ஒரு காலத்தில் தோன்றியது பின்னால் ஒரு காலத்தில் அழியும் என்றெல்லாம் ஏன் கொள்ள வேண்டும் இந்த உலகம் இப்படியே தான் இருக்கும் என்று கொள்ளலாமே என்பது ஒரு சாரா கருத்து விஞ்ஞானிகளிலும் அப்படிப்பட்ட கொள்கை கொள்கையுடன் எழுந்திருக்கின்றார்கள் அவர்கள் சொன்ன கொள்கைதான் நிலைமாறா கொள்கை ஸ்டெடி நிலைமாறா கொள்கை உலகம் இப்படியே இருக்கும் பல விளக்கங்கள் தருகின்றார்கள் முக்கியமான கருத்து அதுதான் உலகத்துக்கு தோற்றம் அழிவு கிடையாது உலகம் இப்படியே இருக்கும் என்பதுதான் அந்த கொள்கை ஆனால் இதை விட அறிவியல் உலகின் செல்வாக்கு பெற்ற கொள்கை ஒன்று உள்ளது அது பெருவெடிப்பு கொள்கை பிக் பேங் தியரி என்று சொல்லக்கூடிய பெருவெடிப்பு கொள்கை அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால் ஏறத்தான் பனிரெண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பில்லியன் என்பது என்னவென்றால் நூறு கோடி நூறு கோடி பனிரெண்டு பில்லியன் சொல்றாங்க பனிரெண்டு என்று நூறு ஆயிரத்தி இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் கோள்கள் விண்மீன்கள் முனைக்கோள்களாகிய நிலாக்கள் இவை எல்லாம் சேர்ந்து முட்டை வடிவிலே ஒரே பொருளாக திரண்டிருந்தது இவ்வளவு விரிந்த உலகம் வந்து ஒரு சின்ன பொருளாக திரண்டிருந்ததுன்னா அப்ப அதுல எவ்வளவு அடர்த்தி இருக்கும் ஒரு சின்ன இடத்துக்குள்ள நிறைய பொருள்கள் திரிக்க வைக்கப்பட்டிருந்தா ரொம்ப அடர்த்தி இருக்கும் மிக அதிகமான அடர்த்தியோடு மிக அதிகமான வெப்பநிலையில நெருப்பு பிழம்பாக இருந்தது அதான் ஒரு இந்த அண்டமானது அப்படி ஒரு முட்டை வடிவிலே இந்த அண்ட அவ்வளவு அண்டத்தில் உள்ள எல்லா பொருளும் திரண்டு இருந்ததாம் அப்படி இருந்த அந்த ஆதி அண்ட முட்டை அது என்ன காரணம் என்று அவர்கள் சொல்வதாக நமக்கு தெரியவில்லை அது வெடிக்க தொடங்கி அது வெடித்து சிதறிய உதிரி பாகங்கள் தான் அந்த பிராக்மெண்ட் தான் இந்த கோள்கள் விண்மீன்கள் துணைக்கோள்களாக இருக்கிறார்கள் மற்றும் உள்ள வான்வெளி பொருள்கள் எல்லாம் அந்த அந்த ஆடி அண்டமாகிய அந்த முட்டை வடிவ பொருள் அது வெடித்ததனால்தான் இத்தனை குழுக்களும் உருவாகி இருக்கின்றன வெடித்தது சரியானவர்கள் அப்படி போய்கொண்டே இருக்கின்றன எல்லா பக்கமும் ஆகவே இந்த அண்டமானது விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது என்பதை பல விஞ்ஞான விதிகளின் அடிப்படையிலே சொல்கின்றார் அவர்கள் விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதை வந்து அது ஆய்வு பண்ணி சொல்கின்றார்கள் சோதனை முடிவிலே உரிய அறிவியல் விதிகளை வைத்து சொல்கின்றார்கள் அது விரிவடைந்து கொண்டு செல்வதனால் முதலில் இப்படி இருந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய அனுமானம் கால ஆராய்ச்சியும் கூட சில ஆய்வுகள் பண்ணி அந்த முடிவில் தான் சொல்றாங்க அவர் நம்முடைய உட்கல் ஐயா அவர்கள் அடியிடம் சொல்லிக் போது சொன்னார்கள் இப்பொழுது இன்னும் நல்ல சிந்தனை வளர்ந்திருக்க ஒரு கொள்கை வந்திருக்கின்றது இல்லாத ஒரு பொருளிலிருந்து இந்த உலகம் தோன்றியிருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் அப்படி ஒரு கொள்கை ஒரு சிந்தனை வளர்ச்சி பெற்ற கொள்கையாக கருதலாம் ஆனால் எனக்கு தெரிந்த வகையில் அறிவியல் உலகில் செல்வாக்காக இருப்பது இந்த பிக்பேங் தியரி சொல்லக்கூடிய இந்த பெருவழிப்பு கொள்கை தான் இவர்களுடைய கருத்து எல்லா பொருள்களும் சேர்ந்து முட்டை வடிவில் சிறிய பொருளாக அதிக அடர்த்தியோடும் அதிக வெப்பநிலையோடும் இருந்தது அந்த பொருள் வெடித்ததுனால வெடித்த சிந்தனை ஆலா பக்கமும் விரிவடைந்து கொண்டே இருக்குது அதுதான் நம்ம உலகம் என்று சொல்கின்றார் சரி இது ஜட உலகத்தை பற்றி இதை வைத்துக் கொள்ளலாம் இதில் வாழ்கின்ற உயிரினங்கள் எந்த நோக்கத்துக்காக உயிரினங்கள் இங்கே வாழ்கின்றன என்பது என்ற முறையில் அந்த மாதிரியான ஒரு ஆய்வு அறிக்கையில் வந்திருக்கிறதா தெரியவில்லை அந்த மாதிரி வரவில்லை என்றால் அது சீக்கிரம் வரட்டும் எதுக்காக இது ஜட உலகத்தை பற்றி தான் நமக்கு தெரிவிக்க முடியுது இது பெருவெளிக்க கொள்கை இதில் உலகத்தில் உயிர்கள்னு வாழ்கின்றார்களே இந்த உயிர்கள் எப்படி இந்த உலகத்திலே வந்தார்கள் ஏன் பல்வேறு பிறவிகள் என்றெல்லாம் சிந்தனை இருக்கின்றது அதனாலே உயர் என்ற ஒரு பொருளை பற்றி அறிவியல் இன்னும் தனியாக சொல்லவில்லை அறிவு எப்படி உடம்பில் அறிவு வருகின்றது என்பதெல்லாம் பெரிய விஷயம் அதை பற்றியெல்லாம் விளக்கம் ஒப்புறதாக தெரியவில்லை அறிவியலின் சிந்தனை இந்த அளவில் இருக்கிறது நாம் அந்த அளவோட இருக்கணும் நம்ம நாட்டாயமும் முக்காலத்திலே உலகாயுத சமயம் இருந்தது இந்திரனை மயக்குவதற்காக அவனை போக வாழ்க்கையில திரும்புவதற்காக வியாழ பகவானார் தேவனுடைய குருவாகிய வியாழ பகவானால் சொல்லப்பட்டது உலகாய நிலையை என்று சித்தியார் பரவக்கம் சொல்கின்றது இந்திரனுக்கு வியாழ பகவான் சொன்னது உலகாயுதான் அதையே உண்மை என்று நம்புபவர்கள் அந்த உலகாயுத நிலையினை பின்பற்றுகிறார்கள் சிலருக்கு அந்த நெறியில தான் ஆரம்பிக்க முடியும் அதுல இருந்து ஆரம்பிச்சு எப்படி படிப்படியாக தான் வர முடியும் உலகாயுத நெறியானது என்ன சொல்கிறது சொன்னால் உலகாயுதத்திலே அதுல ஒரு சாரா அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான கருத்துகள் இருக்கின்றன அதுல ஒரு சாரா ஏற்கனவே நான் சொன்ன நிலைமாறா கொள்கைப்படி இந்த உலகம் எப்போது இப்படியே இருந்து கொண்டிருப்பது என்று சொல்கிறார்கள் பெருவெடிப்பு கொள்கை சொன்னோம் அதுல உயிர் வாழ்க்கையை பற்றி விசேஷமா எந்த கருத்துக்களும் வரவில்லை நான் பார்த்த அளவிலே இல்லை ஆகவே அது இந்த ஜட உலகத்தினுடைய தோற்றத்தை பற்றி ஒரு விஞ்ஞான அனுமானத்தை சொல்லியிருக்கின்றது அது முடிவான கருத்து அல்ல ஏன்னா உயிர்களையும் இணைத்து சொன்னாதான் அது முடிவா இருக்கும் அதனால அது அந்த அளவில் விட்டுருவோம் அது ஒரு முழுமையான கொள்கை அல்ல இப்போ விஞ்ஞான விஞ்ஞான உலகத்திலேயே இன்னொரு சாரா சொல்லக்கூடிய இந்த நிலைமாறா கொள்கையை உலகாயுதர்களிலே ஒரு பிரிவினர் முன்பே சொல்லியிருக்கின்றார் என்னவென்றால் இந்த உலகம் எப்போதும் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கும் மனத்தில் தோன்றியது என்றால் அதை அறிந்தவர்கள் யார் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது இந்த உலகம் ஊழிக்காலம் என்று ஒன்று வரும் அப்ப இந்த உலகம் அழியும் என்றால் அழியும் என்பது என்ன உறுதி நீங்கள் அவ்வாறு நினைக்கின்றீர்கள் ஊழிக்காலம் வரும் அழியும் நூல்கள் சொன்னால் நூல்கள் சொன்னோடனே அதை வச்சுட்டு ஏற்றுக்க முடியுமா அது அந்த நூலாசிரியர் கருத்து நாம் பார்க்கின்ற வரை உலகம் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது முன்பும் இப்படித்தான் இருந்தது இனியும் இப்படித்தான் இருக்கும் உலகத்திற்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை இருப்பு ஒன்றே உள்ளது என்பது உலகாயத்திலே ஒரு சார கருத்து அதுதான் ஸ்டெடி ஸ்டேட் சொல்வதும் அதுதான் அறிவியல் உலகில் ஸ்டெடி ஸ்டேட் சொல்வதும் அதுதான் இந்த கருத்தை நாம் ஏற்கலாமா ஆசிரியர் வைகுண்ட தேவநாயனார் தம்முடைய சிவஞான போதத்திலே உலகாயதனுடைய இந்த கருத்தை மிக அழகாக தர்க்க ரீதியாக அளவை நெறிப்படி இந்த கருத்து பொருந்தாது உலகம் இப்படியே நின்று கொண்டிருக்கும் நிலையான உலகம் இந்த உலகம் நிலையான உலகம் இதுக்கு தோற்றமும் கிடையாது அழிவும் கிடையாது என்ற கருத்து பொருந்தாது என்று காட்டுகிறோம் எப்படி காட்டுகிறார் என்றால் அனுமான அளவை சொல்லி உலகாயுதற்கு உணர்த்த முடியாது ஏன்னா அவர்கள் அனுமான அளவையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அனுமான அளவைன்னா என்ன அனுமான பிரமாணம் பொருள் நமக்கு கண்ணுக்கு தெரியல ஐம்பொறிகள்ல எந்த பொறிக்கும் புலப்படலை அப்ப பொருள் மறைஞ்சிருக்குது அந்த பொருளை அது இருக்குன்னு எப்படி துணிவது அந்த பொருள் மறைஞ்சிருந்தாலும் அதை விட்டு நீங்காமல் இருக்கின்ற மற்றொரு பொருள் கண்ணுக்கு புலப்படணும் அல்லது வேற எந்த பொறிக்காவது புலப்படணும் புலப்பட்டா இந்த பொருள் இருப்பதனால அந்த பொருளும் இருக்கிறது என்று துணிவதுதான் அந்த வழிமுறைதான் அனுதைய அனுமான பிரமாணம் இதற்கு வழக்கமாக சொல்லக்கூடிய எளிய எடுத்துக்காட்டு புகை இருப்பதை பார்த்து நெருப்பு உள்ளது மலையில மலையிலிருந்து புகை வருது மலையில் நெருப்பு இருப்பது நம்ம கண்ணுக்கு தெரியல நம்ம உடம்பும் அந்த நெருப்புடைய சூட்டை உணரவில்லை ஏன்னா தொலைவில் இருக்கிறது அந்த மலை ஆனால் அந்த மலையிலிருந்து புகை வந்து கொண்டிருக்கின்றது அது புகைதானா என்பதை நம்ம தெளிவாக கண்டு உறுதி செய்து கொள்ள வேண்டும் அது உறுதி செய்யணும்னா துணிஞ்சு சொல்லலாம் என்னவென்றால் அந்த மலையில் நெருப்பு உள்ளது அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா புகை வருவதா அது உறுதியா அப்படின்னா உறுதிதான் ஏன்னா எங்கெங்க புகை உண்டோ அங்கெல்லாம் நெருப்பு உண்டு இதை இயற்கை வாக்கியம் பாரு ஆகவே முதல்ல அந்த மலை நெருப்புடையதுன்னு சொன்னது மேற்கோள் இந்த மலை நெருப்புடையது என்பது மேற்கோள் பிறந்த அப்புறம் ஏது சொல்லணும் காரணம் ஏதுன்னா என்ன காரணம் ரீசனிங் என்ன காரணம் மழையில நெருப்பு இருக்குங்கிறீங்க கண்ணுக்கும் தெரியல நமக்கு சூடாகவும் இல்லை எதை வச்சுட்டு நீங்க நெருப்பு இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னா அங்கு புகை வருவதா புகை வருவதா என்று சொல்வது ஏது ஏது என்று சொல்வாங்க அது தமிழ்ல ஏது ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் ஞான சம்பந்தர் பாடுறா ஏது புகை வருவதா என்பது ஏது புகை வந்தா உடனே நெருப்பு இருக்குமா இது எல்லா இடத்துக்கும் பொருந்துமா அப்படின்னு ஐயம் வரும் அப்போ உறுதி செய்வதற்கு வேதியை வாக்கியம் சொல்லணும் எங்கெங்கு புகை உண்டோ எங்கெங்கு நெருப்பு உண்டு அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அடுக்களை போல அடுக்கலையில புகையை பார்க்கிறோம் நெருப்பையும் பார்க்கிறோம் நெருப்பு பார்க்கறதான் புகை வந்து தெரிஞ்சுக்கிறோம் எங்கெங்கு நெருப்பு உண்டோ அங்கங்கு புகை உண்டு இந்த வேதிய வாக்கியம் மூலம் என்ன சொல்றோம் நெருப்பும் புகையும் விட்டு நீங்காத சம்பந்தம் உடையவள் விட்டு நீங்காத விட்டு நீங்காத சம்பந்தத்துக்கு என்ன பேரு கலைச்சொல் அகிலாம அதான் நினைவுத்திருக்கேன் வெற்றி நீங்காத சம்பந்தத்துக்கு என்ன பெயர் அபினாபாவம் அந்த அபினாபாவத்தை நம்ம வந்து அங்க வலியுறுத்தோம் நம்ம ஒரு ஏது சொன்னோம்னா அது அபினாபாவம் உடையதாக இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த புகை இருப்பதனால ஏது சொல்றோம்ல அப்ப அதுல அபினாபாவம் இருக்கிறதுனா எப்படி எங்கெல்லாம் புகை உண்டோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குது அப்படிங்கிறது பொருந்தணும் அதுக்கு விதிவிலக்கே இருக்கக்கூடாது ஒரே ஒரு இடத்துல மட்டும் புகையில் தான் நெருப்பு இருக்காது சார் மற்ற எல்லா இடத்துலையும் புகையில் தான் நெருப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எங்கெல்லாம் புகை உண்டோ அங்கெல்லாம் நெருப்பு உண்டு இருந்தால்தான் இந்த மலையிலும் புகை வருகிறது எனவே இந்த மலையிலும் நெருப்பு உள்ளது நம்ம உறுதிபட சொல்ல முடியும் அப்ப புகையும் புகை உள்ள இடத்தில் நெருப்பு இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் அடுக்களை போல எதிர்மறையிலையும் ஒரு உதாரணம் சொல்லணுங்கிறாங்க எதிர்மறையிலையும் ஒரு உதாரணம் என்ன நெருப்பு இல்லை என்றால் இப்படி புகை வராது நெருப்பு இல்லை என்றால் இந்த மாதிரி என்னது புகை வராதுன்னு சொல்லி குளத்தை போல குளத்துல வர நெருப்பு இல்லை இருந்து புகை வருதா அப்படி வருவது போல் தெரிஞ்சால் அது புகையாக இருக்காது புகை அல்லாததை நம்ம புகை மாதிரி சொல்றோம் சொல்றாங்க ஆகவே இப்படி சொல்றதுதான் இந்த இதுதான் அனுமான பிரமாணம் இந்த அனுமான பிரமாணம் படி சொன்னா உலகாயுதர்களை இந்த பிரிவினர் ஏற்க மாட்டார்கள் ஏன்னா இவர்கள் காட்சி பிரமாணம் ஒன்றைத்தான் உடன்படுவார்கள் அதாவது ஒரு பொருள் இருக்கிறதுன்னா ஐம்பொறிகள்ல எந்த பொறிக்காவது அந்த பொருள் புலனாகணும் அப்பதான் இருக்குன்னு சொல்லலாம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஐந்தாலும் அறிய முடியலையா அப்ப அந்த பொருளே இல்லை எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க இந்த பொருள் படிப்பதற்கு ஈஸி ஆனா நம்ம எந்த கதையிலும் சேர்ந்துடும் சிவஞான சித்தியார் பரவக்கத்தில் முதலில் உலகாயுத தான் எடுத்து சொல்லப்பட்டு மறுக்கப்படுகிறது அப்போ இவர்களுக்கு இதை வச்சே காட்டணுமே இவர்கள் அனுமானவே ஏற்றுக்க மாட்டாங்க காட்சியாளரை வச்சு எப்படி காட்டுவது உலகம் தோன்றி இருந்து அழியக்கூடியதுதான் எப்படி காட்டுவது உலக தோற்றத்தை வந்து காட்ட முடியுமா உலகம் தோன்ற போது எடுத்த வீடியோ யாரு பாரு வாட்ஸ்அப்ல இருந்து பாருங்க காட்ட முடியுமா எப்படி காட்சியாளர்களை காட்டுவது இவர்களுக்கு அப்படின்னா அருமையான காட்டு காட்சி அப்படின்னு நம்ம நிகழ்ந்தார் இப்போ உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நீ பார் உலகத்தில் நீ எந்த பொருளானாலும் எடுத்துக்கோ அந்த பொருளை பார் அந்த பொருள் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா ஒரு காலத்தில் தோன்றியதாக இருக்கும் இப்போ அந்த பொருள் இருந்துகிட்டு இருக்குது இல்லையா எதிர்காலத்தில் ஒரு நாளில் அந்த பொருள் அடையும் இதற்கு விதிவிலக்கா ஏதாவது ஒரு பொருள் சொல்ல முடியுமா உலகத்தில் இருக்கின்ற பொருளிடத்திலேயே தோற்றமும் இருந்தது அறிவும் வரப்போகிறது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் இப்படிதான் அப்படி இருக்கும்போது இந்த மொத்த உலகமும் எப்படிப்பட்டதாக தான் இருக்கும் ஒரு காலத்தில் தோன்றி அப்புறம் அந்த ஊழி எல்லை வரை இருந்து அப்புறம் அந்த ஊழிக்காலம் வந்தா ஒடுங்குவதாகத்தான் இருக்கும் எனவே உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒரு பொருள் பாக்கி இல்லாம உலகத்திலுள்ள ஒவ்வொரு பொருளும் போற்றம் இருப்பு அழிவு என்ற முத்தொழில்களை கொண்டிருக்கின்றது இருக்கின்ற பொருள் இருக்கின்ற பொருள் நீ வாத வாதாடுற இருக்கின்ற பொருளை தான் சொல்றோம் இருக்கின்ற பொருளுக்கே முற்காலத்தில் தோற்றம் இருந்திருக்கின்றது பின்னால் ஒரு காலத்தில் அறிவோர் இருக்கின்றது ஒவ்வொரு பொருளாக நம்ம பார்க்க கொண்டுதான் இருக்கிறோம் அப்போ உலகத்தில் இருக்கின்ற பொருளிடத்திலே தோற்றமும் அழிவும் சேர்ந்தே இருப்பதனால் அதுபோலதான் இருக்கின்ற இந்த உலகத்திற்கும் தோற்றமும் இருந்திருக்க வேண்டும் அழிவும் வர வேண்டும் அழிவுன்னு உடனே ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஒரு ஒடுங்குகின்ற நிலை அவ்வளவுதான் திரும்பவும் அது போன்றதான் போது நம்ம சொல்றோம் ஆகையினாலே உலகாயுத சொல்வது சரியான கருத்து அல்ல உலகம் இப்படியே இருந்து கொண்டே இருப்பது இதை அனுபவிச்சுட்டு தான் போதும்னு வராங்க அந்த ஐம்புல அனுபவம் போதுங்கிறதுக்கு உலகம் நிலையானதுங்கிற கருத்து துணையா இருக்கு உலகம் அழியக்கூடியதுன்னா அப்போ அழிவில்லாத ஒன்றை நாம தேடணும் அது என்னதுன்னு சொல்லிட்டு அப்படி போயிடுது உலக போகம் போதும் அப்படிங்கிறதுக்கு எது துணை செய்து